ஆமா மலக்கலப்பு இல்லாத பெருமான் சரி நிமலம் நிமலம் அறமே என்ன பண்ண சொன்னா பெருமானே நாம் திருவடி அந்த விடாது உகந்த விண்ணவர் கோவே என்னது அந்த விடாது உகந்தான்னு சொல்லும் போது அறமாயிடுச்சு அந்த அறத்தை விடாது இருப்பதுமா என்ன எழுதுனா பேரு அறவாயந்தனும் ஆளும் இவ்வாறு கூறினார் என்று சொல்லுவார் விடை விடாது வினயனே வினயனே என்ன வினை அப்படின்னா வினை உடையவனே அர்த்தம் அல்ல உயிரில எப்பொழுதுமே துன்ப நீக்கத்தை செய்கின்ற அந்த வினையை உடையவன் வினையேன் இங்க வினையனேனுடைய இங்க வினையனா இவருதான் மணிவாசகர் வினையனேனுடைய மெய்ப்பொருளே நிறைய வினை செய்திருக்கிற என்னுடைய வினையெல்லாம் நீக்கும்படியான மெய்ப்பொருளாக இருக்கின்றவனே முடை விடாது அடியேன் மூத்தரமன்னாய் மூத்து அற மண்ணாய் முழுப்புழு குரம்பையில் கிடந்து கரைபடா வண்ணம் காத்தனையாண்ட கடவுளே இல்ல முடை விடாது முடைன நாட்டம் என்ன நாற்றம் இந்த பிறவி பிணிங்கிற நாட்டம் இல்ல இந்த பிறவி பிணிங்கிறது விடாம இருந்த அடியன் அல்ல அது மூத்து மூத்துன்னா இதுலயே பல ஆண்டுகள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமா அப்படி இருந்தேன் அற அல்ல முழுமையாக அர்த்தம் அற என்பதற்கு நீங்க என்ற பொருள் உண்டு அற என்பதற்கு முழுமையாக என்ற பொருள் உண்டு அற மண்ணாய் அல்ல இந்த மண்ணோட மண்ணா என்ன சேர்க்கலாம் மண்ணாய் முழு குரம்பையில் இங்க உள்ள எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா எல்லாம் அப்படியே புழுக்கள் நிறைந்திருக்கிற குரம்பை வீடு அல்லவா அந்த மாதிரி இருக்கிற இந்த குரம்பையில் கிடந்து கடைபடாவண்ணம் எத்தனையோ அதிலேயே கிடந்து எத்தனையோ உலகத்தில் இருக்குது அதோட இதுவும் கடைசியா இவனை வைக்க வேண்டியதான் அந்த கடைநிலையில் இருந்து என்னை உயர்த்தி காத்து எனையாண்ட கடவுளி பெருமானி கருணை மாக்கடலே கருணையே கடலாக இருக்கின்ற பெருமானி இடை விடாது உன்னை சிக்கன பிடித்தேன் இல்லை இடை விடாது உன்னை நமக்கு இதுல திருக்குறள்ல ஐயா நான் திருவள்ளுவர் எந்திரிச்சுட்டு திருவள்ளுவர் பேசலான்னு பழமையில உட்காருவாரா எந்திரிச்சு எந்த குரல் வந்திருக்கிறேன் அப்படின்னு உனக்குமை இல்லாதான் சார்ந்திருந்த அங்க சேர்தல் என்பதற்கு இடைவிடாது நினைத்தல் என்று எழுதும் என்று திருவள்ளுவர் சொன்னார அவர் கிமு இது கிபி அறிவு மனத்துல இருக்க கவலை போகணும்னு அவனை இடைவிடாத நினை தானா போய் அப்புறம் என்ன கவலை மனக்கவலை மாற்றம் தேர்தல் இடைவிடாது இந்த மாதிரி தனித்த சொல்லுக்கு உரை எழுதுவது பருமையில ஆமா யோகம் ஈராவனம் இருந்து ஈராவனம் இருந்து புசு புசுன்னு மூச்சு அடைச்சி விட்டு உற்று நோக்கி உள்ள கிளியில் உருவெழுதி உயிர் ஆவணம் செய்திட்டு உன் தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாடி இடைவிடாது நினைச்சா அவன் வேறு இந்த ஆன்மாவிரெல்லாம் ஒட்டி அருமையா அப்பர் சுவாமிகள் சிவ எனவே இப்படி எல்லாம் இந்த பாட்டு கடைப முடை விடாதடி மூத்து அதில் இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெடுந்தருளுவதி நீயே இந்த இடைவிடாதுங்கிறதுக்கு விளக்கம் தரணும் என்ன பண்றது இடரினும் தலைவனும் எனதொரு நோய் உடல நனவினும் கனவினும் நம்பா மனைவினும் வழிபடும் அப்புறம் இல்ல இல்ல இல்ல அந்த பாட்டுல எல்லாருக்கும் இருக்கு பாரு எல்லாம் இடரினும் தடரினும் நனவினும் கனவினும் உண்ணினும் உண்ணினும் பசிப்பினும் அது இன்னொரு பாட்டு இதுலயே இருக்குது இதுலயே என்னென்னது கீழ் வந்தாலும் கூட நான் ஒண்ணு அதான் இடைவிடாது என்று சொன்னார் சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே அம்மையே அப்பா இது எல்லாருக்கும் தெரியும் ஒப்பிடாமணியே உனக்கு ஒப்பாக ஒரு மணி உண்டாப்பா இல்ல அன்பினில் விளைந்த ஆர் அங்க கடலை கடைஞ்சி எடுத்த அமுது யாரு அந்த தேவரலும் அசுரலம் இல்லைங்களா நீ அன்பினால் அப்படியே கடைந்த அந்த ஆனா வருது ஆறுனா செவிட்டாத அமுதுன்னு அர்த்தம் எதுக்காக விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு இந்த பொய்மையே பெருக்கினா பொய் சொல்லுதலை பெருக்கினதும் இல்லை இந்த பொய்ப்பொருளாக இருக்கிற அந்த உடம்பையே பெருக்கி அது என்ன வீணில் உண்டு உடுத்து இருந்தேன் ஒரு ஒரு வீணா ரெண்டு காரியம் செஞ்சேன் அல்லவா ஒன்னு சாப்பிட ஒன்னு தூங்கும் அதுதான் நம்ம தாய்மானார் யோசிக்கும் வேலையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன் ரெண்டு காரியம் தவறாம செய்யறேன் நல்லா சாப்பிடுறேன் நல்லா பாவம் ஆனா அவரே சொல்லாம சொல்றாரு நம்ம கருத்தை வாங்கி சொன்னவர் அவர் பெரிய ஞானி அதனாலதான் தாய்மானவரா கணவர் நம்ம செய்யறது அவர் தாம் தாங்க எடுத்த பெரியவங்க சின்னவங்க கருத்தை தான் வாங்கிட்டு சொல்லுவார் அதனால அதனால எனவே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் அப்படின்னா அவருடைய அந்த புழுவெல்லாம் தலையில இருக்குமான அர்த்தம் இல்ல இல்லைங்களா இந்த உடம்பு அப்படிப்பட்டது அதனால இதோ இருக்கும்போது இப்படி இருக்கு அதான் சொன்ன பாருங்க கூட அந்த மணிமேகல்ல சொல்லுகின்ற பொழுது இல்ல உதயகுமரன் தேடிட்டு வர்றான் வரும்போது அந்த சோலைக்குள்ள அம்மை அன்பினில் பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலைய நீந்தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே எனக்கு இந்த ஆன்மாவானது இனி பிறந்து இரவாது இனி எப்பொழுதுமே உன் திருவடியில் இருக்கும்படியான செம்மையை பெற்று அந்த சிவபதத்தை கொடுத்த செல்வமே சிவபெருமானி இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதி அதனால இந்த எனக்கு கிடைத்த உன்னை நான் தவறாமல் பிடித்துக் கொள்ளணும் அப்படி பிடித்துக் கொண்டேன் அதனால நீ எனக்கு இதையெல்லாம் தர வேண்டும் அருளுடை சுடரே அழிந்ததோர் கனியே அது பொருளெல்லாம் விளங்குது அல்லவா அருள் சுடரே நீ அருட்சுடராக இருக்கிறாய் இல்ல அழிந்ததோர் கனியே நல்ல பழுத்த பழமா இருக்கிற இல்ல பழுத்த அதை கூட தனித்தனி முக்கணி பிடிந்துங்கிறாரு அதுல வரும்போது <laughs> இல்ல இந்த படுத்த படுத்தலுக்கு ஒரு பாட்டு அடிவர் சொல்றாரா ராமலிங்க சாமி ராமலிங்க சாமி தெரியல எது பழம் அப்படின்னு அது மாதிரி பார்த்தோம் இல்லை எந்த பாட்டுங்க அருள் உடைச்சுடரே அழிந்ததோர் கனியன அழிந்ததோர் கனியா அடிந்து போன வந்து கனி அர்த்தம் இல்ல அழிந்ததோர்னா ஒரு ஆமா நல்லா பழுத்த பழம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு பக்கம் காவட்டா இருக்கும் அப்படி இல்லாமல் முழுமையாக ஆமா எப்படிங்க அழிந்ததோர்னு இருக்கு அழிந்ததோர் கனியன்றது அதனால அந்த அழிந்ததோருங்கும் போது அந்த வண்டி இருக்கின்ற அப்படிங்கிற ஒரு ஒரு பொருளை சொல்ல முடியும் இல்லவா அதனால அழிந்ததோர் கனியே நல்ல பழுத்த பழமா இருக்கிற கனி பெருந்திரல் அருந்தவர் இதெல்லாம் கூட போயிட்டு இருந்த அழிந்ததோர் ஒரு கனிங்கிறதெல்லாம் இனிமே நம்ம கிடையாது இப்ப மாம்பழம் வந்து மாம்பழம் எல்லாம் இப்ப முன்ன நல்ல சுவையா இருக்கும் இப்ப ஏதேனும் ஓரிரு பழங்கள் தான் சுவை மற்றதெல்லாம் அது என்ன பண்றாங்களோ தெரியல கல் வச்சு பழுக்கிறது அதே போல ஆப்பிள் மேல நம்பர் ஒட்டி போடுறான் இருநூத்தி ஏழு அப்படின்னு போட்டோம்னா ஆஹா பெருசு இது வந்து அப்படியே ஒரிஜினல் நினைக்கிறேன் அங்க போய் பார்த்தோம்னா கிமு எல்லாம் வேற எதுலயோ வச்சுட்டு எல்லாம் கிபியில கிபியில ஆமா வச்சு வச்சு ஒழிச்சு விட்டாங்க எப்பயுமே இந்த கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும்ங்கிறார் பாருங்க அது அந்த காலத்து கனி இப்ப இப்ப இருந்தாடா கனியை தூக்கி வச்சிருவாங்க போயிட்டு இனிமே நம்ம நல்லதே சாப்பிடுவதற்கு இல்லை இயற்கை அப்படி இருக்கு நல்ல சரியான காதல் மழை இழப்பையிலன்னா அந்த பொருள் அப்படிதான் எனவே கனியே பெருந்திரல் அருந்தவர்க்கு அரசி பெருந்திரல் அருந்தவர்னர் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அரிய தவம் செய்யணும்னா பெருந்திரல் ஆற்றல் இருக்கணும் ஆமா ஆற்றல் இருந்தாதே தெரியணும் கனி ஏனும் வரிய செங்காய் ஏனும் உதிர் சருகு கந்த மூலங்களேனும் கனல் வாதை வந்தெய்தின் அள்ளி புசித்து நான் கண் மூடி மௌனியாகி தனியே இருப்பதற்கு எண்ணினேன் லேசா தாய்மான சொல்றேன் அதனால பன்னெண்டு மணி ஆச்சு சாப்பிடப்படாதான் இனிமே இந்த பசி தாங்க முடியலேன்னு இருக்கும் போது என்ன செய்யணும்னாரு நான் காட்டில் அப்படியே உட்காந்து நினைக்கணும் அப்ப ஏதேனும் ரெண்டு பழம் பொத்துன்னு விழுந்ததுன்னா அதோ இல்ல காத்தடிச்சு ரெண்டு செங்காய் விழுந்தனாலும் அது ரெண்டு அல்லது இதெல்லாம் விழாம வெறும் சருகுதான் விழுந்ததுன்னா போறோம் அதுவே அல்லது எங்கேயாவது ஒரு செடி முளைச்சு வேறு அப்படியே நீட்டிட்டு இருந்ததுன்னா அதாவது ஜெதோ இந்த பசின்னு வந்த போது தனி ஏனும் வரிய செங்காயேனும் உதிர் சருகு கந்த மூலங்களேனும் எதுக்கு சாப்பிடணும்னா ருசிக்கு சாப்பிடக்கூடாது பசிக்கு சாப்பிட்றது கனல்வான் இனிமே இந்த வயிறு தாங்க முடியல பசின்னு ஏன்னா தாங்க முடியலன்னு ஏன்னா தவம் இருக்கணும் உற்ற நோய் நோண்டல் உயிர் குருகன் செய்யாம அத்தே தவத்திற்கு தவம் செய்யணும்னா தவம் அந்த ஐம்பலனையும் அடைக்க தவம் செய்யணும்னா இந்த பசின்னு ஒண்ணு வந்துட்டு போயிடும் அதனால இந்த பசியை ஏன் அடக்கணும்னா வயிற்றுக்காக அல்ல உடம்புக்காக அல்ல மீண்டும் தவம் செய்யறதுக்காக ஏன்னா இது அப்பதான் வர்றீங்குது தவத்துக்கு வர்றீங்க அதனால அள்ளி புசித்து எதோ ரெண்டு வாயில தொலைச்சிட்டு மேல பசி நீங்க போச்சுல்ல தண்ணியை குடி குடி குடிச்சிட்டியா இப்ப எப்படி இன்னமே தவறு செய்யுங்க கண்மூடி மனுமையாகி தனியே இருப்பதற்கு எண்ணினேன் இதை நான் தினமலம் இதுக்கெல்லாம் போடுறதுக்காக இல்லையா எண்ணினேன் என்ன இது சாமி நீ அறியாததோ நீ உயிர்க்குயிராக இருக்கிற அரியனுடைய உள்ளத்துல என்ன இருக்குங்கிறது உனக்கு தெரியாதா சாமி நீ அறியாததோ சர்வ பரிபூரண அகண்ட தத்துவமான சச்சிதானந்த சிவதி தாய்மானார் பெரும்பாலும் வெளியில வரல ரெண்டு ஒரு மேற்கோள் தபோவனத்துல சித்பவானந்தர் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்த ஒரு காலத்துல தாய்மானார் மற்றபடி பெரும்பாலும் தாய்மானார் மேற்கோள் வர்றதே இல்லை ஏன்னா படிக்கிறதும் இல்லை வர்றதும் இல்லை என்ன பெருந்திரல் அருந்தவர்க்கரசே பொருளுடை கலையே நல்ல மெய்ப்பொருளை உடைய அறிவு கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே அவனுக்கு பெருமானுக்கு புகழ்ச்சியே தெரியாது ஏன் தன் பெருமை தானறியா தன்மை என்றான் சாரதம் அதனால அருமையா இவர் தான் அதனால புகழ்ச்சியை கடந்த போகமே எல்லா போகம்ங்கிறது எல்லாருக்கும் அந்த வேண்டியவாறு வேண்டியவற்றை வேண்டியவாறு கொடுப்பது அதனாலதான் நம்ம அம்மாவுக்கு என்ன பேரு போகமார்த்த பூங்குலையார் தன்னோடு என்றெல்லாம் சொன்னார் அதனால போகமே யோகத்தின் பொலிவே அது என்ன சார் இப்படி போகங்கிறாங்க யோகம்ங்கிறாங்க அப்படின்னு அருமையா சுமையான சித்தியார் சுமையான சித்தியார் போகியா இருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரா யோகியா இருந்து உயிர்க்கு யோகத்தை தருவாராய் வேகியான் ஆற்போல் நின்று வினையினை ஓரார் அருமையான ஒரு சிஞ்ஞான சித்தியார் பெருமான் மூன்று வித வடிவமா இருக்கணும் ஒன்று போகியாக அம்மையப்பராக இன்னொன்று யோகியாக தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார் இன்னொன்று வேகியானார் போல் எங்க எங்க அந்த மாதிரி இருக்கிறாரு வேகியானார் போல் திருக்கட ஊர்ல காலசம்ஹார மூர்த்தி அப்படியே அது போல திரிபுவனத்துல திரிபுவனத்துல நம்ம திரிபுவனத்துல எப்படி இருக்காது அங்கேயும் கோர சொல்லுவோம் இப்படி அகோர மூர்த்தியா இருக்காரு இப்போ மூன்று வடிவில பெருமான் இருக்காராம் நான் திருக்கோவில் உள்ள அட்ட வீரட்டத்திலையும் அப்படிதான் இருக்கும் சரி இது ஏன் யா இருக்கிறார் அப்படின்னா விஞ்ஞான சித்தியார் தான் அருமையா வருது அது ஏன் போகியா இருக்கிறான்னாரு நாமல இல்லறத்துல இருக்கவங்க பல பேர் இருக்கிறோம் அதனால போகியா இருந்து இல்லறத்தா இருக்கு உதவுவதற்காக இல்லறத்தாராகவும் இருக்கிறார் அப்புறம் யோகியா இருந்து அது மாதிரி இல்லறமே இல்லாம நல்ல ஞானிகளா இருக்கவங்களுக்கு ஞானிகளாகவே இருந்து அப்படியே இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்சி அருள்தான் சில பேர் இருந்து திமிர் பண்ணிட்டு இருக்கிறான் அவனைத்தான் அங்க பாருங்க வேகியா இருந்துன்னு சொல்ல தேகியானார் போல் நின்று இங்க எல்லாம் போகியா இருந்து யோகியா இருந்தனாரு ஏன்னா அவன் வந்து என்னைக்குமே வன்மையா வன்மை உடையவன் அல்லப்பா வன்மை உடையவனாக காட்டுவான் சும்மா இப்ப நான் ஒரு கேட்டா அடிச்சன்னா அப்படிங்கும்போது அடிக்க மாட்டோம் கடிதம் வச்சு மெல்ல ஓடி அருமை கடித வச்சு ஓச்சும் போது ரொம்ப வேகமா இருக்கணும் அரிக்கும் போது அப்படியே அதான் வேகியானாற் போல் நின்று வினையினை வீட்டல் ஓரார் யூகியா மூடரெல்லாம் உம்பரில் ஒருவன் என்பார் அப்படி இருக்கிற <laughs> கடைசியில் நமக்கு திட்டு என்னன்னா இதை தெரியாம எங்க பெருமான் சிவபெருமான் இப்படி போகியா இருந்து யோகியா இருந்து வேகியா இருந்து இப்படி எல்லாம் செய்யறார் இவன் போய் நான் கேட்டா மற்ற தேவரோட பத்தோட பதினொன்று வைக்கிறான் மடைய தேவரெல்லாம் அவருக்கு கீழே இல்ல வாழ்த்துவதும் மாணவர்கள் தாம் வாழ்வான் தம்மை உயர்ந்து தம்மை வேண்டி தேவர் வாழ்த்தன வாழ்த்தனதுக்காக கேட்டா தாம் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக கேட்கிறேன் அவ்வளவுதான் இவர் அவரெல்லாம் உயர்ந்தவரில் உயர்ந்தவரில் என்றெல்லாம் சொன்னார்கள் ரொம்ப அருமை இந்த மூன்று வடிவும் அருமையா சுவையான ஆமா ஆமா உம் பதவியை இப்ப தக்க வைக்கிறது எல்லாமே செஞ்சுக்கணும் இப்ப இந்திரன் இந்திரன் வந்து படிதீர்த்த படலம் இதெல்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் திருவிழா பண்றதுலாம் வருது வருது வருது சரி பாருங்க இப்ப இதோட நிறைவுபடுத்துவோம் எந்த வேண்டாம் யோகத்தின் பொலிவே பெருளிடத்து அடியார் பெருள்னா நல்ல தெளிவாக இருக்கிற அடியுடைய உள்ளத்துல சிந்தை உள்புகுந்த செல்லமே எப்பொழுதும் இடையராத அவங்க சிந்தையிலேயே நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டிருப்பான் சிவபெருமானி இருள் இடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் இருளிடத்துன்னா அப்ப ராத்திரில பிடிச்சாராம் இருக்கமில்ல இந்த இருள்ங்கிறது இந்த இருள் உலகம் எது நாம் இருக்கிற உலகம் இருக்குதே அந்த உலகம் பெருமானை அடைவதற்கென்றே தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற உலகம் அல்ல ஏதோ பெருமானையும் நினையும் எப்பாவது மற்றதெல்லாம் உண்டும் தொடங்குவதை கண்டதே இல்லாத ஒரு பயன் அடைஞ்சில்லாத உலகம் அதனாலதான் இந்த உலகத்துல இருள் உடைத்து உலகம் இந்த நல்ல அறிவெல்லாம் மெய்யுணர்வு இல்லாமல் பொய்யுணர்வையே கொண்டிருக்கும்படியான இந்த உலகம் அந்த இருளிடத்து உண்மை சிக்கன பிடித்தேன் அது நீ தந்த அறிவு அதனால உன்னுடைய அறிவினால நான் உன்னை இருக பிடித்தேன் எங்கள் அருள்வதியினேப்பா என்னை விட்டு போவேன் என்று சொல்லி அப்படியே சிக்கனை பிடித்திருக்கிறார் நாமும் அப்படியே சிக்கனை பிடித்து திருவாசகத்தை அஞ்சுன்னு வரும்போது பஞ்சாட்சர நினைவுக்கிறதே நல்லது ஒப்புணக்கில்லா ஒருவனே தனக்கோமை இல்லாதான் அல்லவா அத திருவட்டு ஆமா அவ்வளவுதான் அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே யார் நினைக்கிறார்களோ மலர்ந்து செய்ய அன்பால் நினைவாருடைய உள்ள கமலத்தின் கண்ணி அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரும் அருமை அருமை எனவே அரியேன் உள்ளத்தில் ஒளிகின்ற ஒளியே மெய்ப்பதம் அறியா தீரிடியேற்கு உண்மையான உன் திருவடியை அறிந்து அந்த திருவடிக்கு சேராத தீரிடியேற்கு வீருன்னா என்ற பிற ஒன்றிற்கில்லாத சிறப்பு அந்த சிறப்பு வாய்க்கணும் ஆனா எனக்கு இல்லாத எனக்கு துழுமியதளித்ததோர் அன்பே நீதான் நான் அமைச்சராயிருந்த என்னை நீ திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டு உன்னை பற்றி எல்லாம் அறிவித்து எனக்கு கொஞ்சம் இந்த விடுமிய பேரினை கொடுத்தாய் நீ மிகச் சிறந்த பேரத்தை கொடுத்தாய் செப்புதற்கரிய செழுஞ்சுடர் மூர்த்தி உன்னை இப்படியன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுனான் சொல்ல முடியாது அல்லவா அதனால அப்படி வாயினால இப்படிப்பட்டவன் என்று சொல்ல முடியாதிருக்கிற வேறு செழுஞ்சுடர் மூர்த்தி செழுமையான ஒளிவெட்டு செய்கின்ற மூர்த்தியே செல்வமி சிவபெருமானி எய்ப்பிடத்து உன்னை எய்ப்புன்னு என்ன இழைத்திருக்கும் என்ன இழைத்து இனிமே எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் இப்படி பிறந்து பிறந்து பிறந்து பிறந்து இழைத்திருக்கிறேன்னா உன்னை சிக்கன பிடித்தேன் இந்த இழைப்பு நீங்கணும்னா உன்னைதான் பிடிக்கும் இந்த வேற யாரும் இல்லை புகலிடம் இல்லை இப்பதான் தளர்ந்த இடத்துல இந்த பிறவி பிறவிங்கிறதுலயே பிணிப்பட்டு நான் கலந்த அந்த வேட்பிடத்து உடையா என்னை தாங்கிக் கொள்ள அங்கதான் ஆமா உண்மை சிக்கன பிடித்தேன் இந்த தளர்ச்சி வந்து இந்த உடம்பு உடல் தளர்ச்சியும் இனிமே உள்ள தளர்ச்சியுமாக இருக்கிற என்னை நீ தான் தாங்கணும் எங்களுடன் அருள்வழி அருமையான பாட்டு ஐந்தாவதோட ஆறாவது பாட்டு ஆறாவது பாட்டு அறவையேன் மனமே கோயிலா கொண்டு ஆண்டு அளவிலா ஆனந்தம் அருளி பிறவி வேறறுத்து என் குடிமுடுதாண்ட பிஞகா பெரிய எம்பொருளே அறவையேன் மனமே அறவை என்றால் அறம் அறச்சிந்தனை உடையவனாக நீதான் ஆக்கணப்பா அந்த அறச்சந்தனை உடையவனுடைய மனதுல மனமாக நீ மனத்தையே நீ கோயிலா கொண்டிருக்க இல்லைன்னா நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அது போல அந்த நினைப்பவர் எப்படி இருக்கணும் நல்ல அறச்சந்தனை உடையவர்களாகவும் இருக்கணும் ஏன் திருவள்ளுவர் சொன்னார் அறவாடி அந்தனம் கடவுள் வாழ்த்துல இறைவனுடைய பெயரை அருமையை சொன்னார் ஆதி பகவன் முதல் குரல் பாலறிவன் இரண்டாவது குரல் மலவிசை ஏகினான் மூணாவது குரல் வேண்டுதல் வேண்டாமையிலான் நாலாவது அறவாடி அந்தனன் திருவள்ளுவர் பெருமானுக்கு தருகின்ற பெயர்கள் திருப்பெயர்கள் அறவாடி என்றான் அப்புறம் இறைவன் எண்குணத்தான் எட்டு குணம் உடையவன் உன் அடியன்கு அறவா அறவாடி என்னங்கிற அறவாணி ஆடும்போது உன் அடியன்கிறதுன்னு சொல்றேன் இப்படி எல்லாம் நிறைய இருக்கு இப்படி சொல்லி இறைவன் என்று சொல்லி அருமையா அந்த திருவள்ளுவர் திருக்குறள்ல இறைவனை குறிக்கின்ற பெயரடை மட்டுமே இருக்க கூட ஆராயணும் பெருமானை பற்றி எப்படிதான் சொல்றாங்க அப்படிப்பட்டதுல அறவாடி அந்தன் என்பது ஒன்று அதான் அறவையேன் மனமே நல்ல அறச்சிந்தனையோடு கூடிய என் அரியனுடைய மனதுல நீதான் மனமாக இருக்கிறாய் இருக்கிறாய் கோயிலா கொண்டான் அந்த நினைப்போர் மனத்தை கோயிலா கொண்ட என்பது போல அங்கே பக்தியை சொன்னார் இங்க பண்பை சொன்னார் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்ட மனத்துல பக்தியை சொன்னார் அவன் நினைச்சான் இங்கே அறத்தை சொன்னார் சரிங்களா நல்ல அறச்சிந்தனை உடையுடைய மனதிலே இருப்பேன் மனநீ கோயிலா கொண்டு ஆண்டு அந்த ஆன்மாவை ஆட்சி கொண்டு அளவிலா ஆனந்தம் அருளி அந்த ஆன்மாவை நினைத்தற்கரிய ஆனந்தம் நினைச்சு கூட சொல்ல முடியாது அது அந்த அளவு அது நினைந்தது ஒரு அளவுன்னு சொன்ன பெருமான் வழங்குகின்ற அந்த ஆனந்தம் அதான் திருவருள் இவரே சொன்னார் வழங்குகின்றாய்க்கு உன் அருளார முதத்தை வாரி விழுங்கி மீன் விதியின்மையால் அப்படி நீ அப்படியே வழங்கி கொண்டே இருக்கிற அவருடைய அருளானந்தத்தை அது வழங்கினால நான் என்ன குளிச்சு குளிச்சு பாக்குறேன் சமயத்துல இருந்து விக்கல் வந்துட்டு ஆனால நீ அதை வழங்குறத நிறுத்தாத நானும் குடிக்கிறத நிறுத்தல விக்கினேன் விதியின்மையால் விக்கினேன் இந்த மாதிரி அவன் நீ வழங்க வழங்க என்ன பண்ணும் நல்லா குடிச்சுக்கிட்டே இருக்கணும் தவிர விக்கல் வரப்படாது வந்துட்டு அதனால என்ன பண்ணாங்க தண்ணி கொடுக்குறது தண்ணி கொடுக்கறது வெறும் தண்ணி கொடுக்காத என்ன கொடுக்கறது நீ அருளாரம்பத்தை பழங்குகின்றாய்க்கு நீ அருளாரம்பத்தை குடிச்சிருக்க அதனால பச்சை தண்ணி குடிச்சேன்னா சப்புன்னு இருக்கணும் தடங்கரும் தேனன்ன தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்ளாய் தண்ணி கொடுக்கணுமே அது தேன் மாதிரி நான் அருளாபதம் சாப்பிட்டுருக்கேன் உன்னை அருளாபதம் சாப்பிட்டுட்டு தண்ணி ரொம்ப இது முன்னூறு தண்ணி சுவை இல்லைன்னா வழங்காது டேஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ணுறது தமிழன் அல்லவா அதனால அதனால சுவை இல்லைன்னா தவி வராது அதனால எப்படி அந்த அருளாரமுதை இனிக்குதோ அதே மாதிரி நீ கொடுக்குற தண்ணி இந்த விக்கலுக்கு தண்ணி கொடுக்கறதும் நல்ல தேன் மாதிரி இருக்கணும் அவ்வளவு சுவையா இருக்கணும் கடங்கரும் தேனன்ன தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்ளாயி இப்படி திருமுறையில வேற எங்கேயுமே திருவாசனம் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான அணுகுமுறை அதுக்காக வந்து உயர்வு தாழ்வு சொல்லக்கூடாது பட்டிமன்றம் எல்லாரும் அருளாளர் தான் அதுல இவருடைய அனுபவம் அப்படி இப்படி சொன்னது இது ஒரு அருமைப்பாடு அதனால அந்த தேனன்ன தண்ணீர் பருகத்தை அந்த உயிங்கிறாரு அதனாலதான் அலைவிழா ஆனந்தம் அருளி இது சுவையாக இனி இந்த உயிருக்கு கிடைக்க வேண்டிய பெரும் பேர் ஒண்ணு அது கிடைச்சது என்னது பிறவி வேறறுத்து இந்த பிறவிங்கிறத ஒண்ணு நீக்கணும் அப்பதான் அந்த உயிருக்கு உயிர் உண்மையான ஆனந்தம் இல்லைன்னா கிடையாது அதை எப்படி நீக்கணும்னாரு ஏதோ லேச அப்படி கிள்ளிட்டோம்னா ஒரு பத்து நாள் கழிச்சு துணி கொடுத்துருந்தா வேரோட அப்படி ஒரு ஒரு சாமி மீனாட்சியம் பிள்ளைத்தனு சொல்லியிருப்பான் அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொடும்பர் உல கோயிற்கேற்றும் விளக்கே மா மீனாட்சியம்மணி நீ யார் வீட்டுல யார் உள்ளத்துல நீ அப்படி விளக்கெறிவே விளக்கா எறிவேன்னா அகந்தை கிழங்கை நான் எனதுன்னு சொல்ற அகந்தை இருக்குல்லவா ஆனவன் இது இது கிழங்கா இருக்குமா நெஞ்சில இந்த கிழங்கை வெட்டும்னு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அது விவசாயிக்கு தான் தெரியும் நல்ல கிழங்கு கர்ண கிழங்கு இங்க இருந்ததுன்னு சொன்னா அது என்ன இங்க எல்லாம் கூட அது பாட்டுக்கு போயிருக்கும் அந்த கிழங்கானது பெரு இருக்கும் அதனால கர்ணக்கிழங்கு இங்க இருந்ததுன்னு சொன்னா ஏறத்தாழ ஒரு ரெண்டு அடி தள்ளி இங்க இருந்து அப்படியே ஆழம் போடணும் போட்டாதான் அதனுடைய பகுதி வந்திருந்தா கூட அப்படியே எடுக்கலாம் அந்த கருணக கரண கிழங்கு அது கிடங்க அப்படியே அதனால இந்த அகந்தை கிழங்கு அப்படி படர்ந்திருக்கும் சுவாமி அதனால அந்த நீ வெட்டி நின்ன தலைச்சுக்கும் கொத்தம் அகழ்ந்து எடுக்கும் இங்க இருக்கிறத இந்த இடத்துல இருந்து குடி போகணும் ஆமா தப்பி தவறி பரவி இருக்குமல்ல அதனால அகழ்ந்தெடுக்கும் அந்த அகந்தை நீக்கியவருடைய உள்ளத்துல நீ என்ன அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமீ அந்த மாதிரி யார் எடுத்தாங்களோ அவங்க உள்ளத்துல அருமையா நீ தான் குடிக்கொண்டிருக்கமா மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தன அருமையா பண்ண அந்த அழகு ஒழுக எழுதி இந்த மூன்று கையெல்லாம் ராணா சிறப்பு ராணா பாண்டி நாட்டவர்களுக்கு லானா வராது ஆர்பி சேது பிள்ளை பெரிய படிச்சவர் போக்குவரத்து எல்லாம் இருந்தாரு பழமுயிர் சோலை மலை கிளவோணி என்று ஏன்னா அந்த ரகரம் வராது வராது லா வராது அவங்க கொஞ்சம் வரும் அதனால அவங்க இதை படிக்கணும் எது அழகு ஒழுக எழுதி இதை நல்லா சொல்லி சொல்லி பயிற்சி கொடுத்தாங்கன்னா நாக்கு சரியா வந்துடும் <laughs> ஏன்னா மூணு சொல்லுவார் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமீ அருமையா என்ன பண்றது சிவகாசி அன்பரன் ரெண்டு ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க சிவகாசி நீ நம்முடைய குரல் சாமியல் பிரபந்தத்தையும் சொல்லணும் இருக்கு அது போல நம்முடைய தர்மியில குருஞான சம்பந்தருடைய வாக்கையும் சொல்லணும் அது பன்னெண்டு நூல் இருக்கு இல்லை சிவகோசாரம் எல்லாம் அது போல இவரும் இல்லை அது குருமூர்த்தியினுடைய நூல் இது தர்மியா தான் இருந்த ஆதி குருமூர்த்தியினுடைய நூல் இந்த ரெண்டையும் ரெண்டு லேசில் இருக்கா என்னைக்கு சொல்றது இது பன்னெண்டு நூல் அது பன்னெண்டு நூல் அதுவும் பிள்ளை தமிழ்லாம் நூறு பாட்டு முத்துமாசாமி பிள்ளை தமிழ் நூறு பாட்டு வைசர் கோயில் பாடியிருக்காரு இப்படி மீனாட்சி பிள்ளை தமிழ் நூறு பாட்டு அதுக்கு ஒரு பண்டாறு மணி கோயில் போக்குவரத்து அலாரா அதெல்லாம் அருமையாக பாடியிருக்காரு இந்த இலக்கணத்தில் குரூர் சுவாமிகள் அவ்வளவு போகிற போக்கில் இலக்கணம் எல்லாம் அப்படி தவிழும் அவர் வச்சிருவார் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஊரில் குறுகினியில் எங்களுடைய குருநாதர் தர்மயாதீனம் குருமூர்த்திகள் அந்த ஊர் எல்லையில அப்படி ஒரு கால் எடுத்து வச்சேன் ஒரு மாத்திரை அளவு என் பேரில் குறுகினேன் யார் என் பேர்ல ஒரு மாத்திரை குறைக்கிட்டு அது என்னது மாத்திரை ஒவ்வொரு எழுத்தும் இத்தனை அளவு தான் உச்சரிக்கணும்னு மாத்திரை கொடுத்துருக்கு எது இலக்கணத்துல உள்ள இருக்கு அப்படின்னா அப்படி அதுக்குள்ள வச்சிருந்தோம் ஆ ரெண்டு சுரக்கம் போடணும் ஆமா அதனால அதுக்கு மாத்திரை அளவு கொடுத்துருக்காங்க நீ பாட்டு ஆன்னு நீட்டிட்டே இருக்கக்கூடாது கூடாது அது ரெண்டு மாத்திரை தான் அப்படின்னா ஒரு மாத்திரை தான் இப்படி இருக்கும்போது எங்க குருநாதனுடைய ஊரை தருமபுரத்தை அப்படி அப்படி கால் வச்சேன் ஒரு மாத்திரை அளவு என் பேரில் குறிக்கிறேன் என் பேர் என்ன ஜீவன் இப்ப சீங்கிறது குறி சிவனாணி சிவனானி எங்க தருமி ஆதீன குருமூர்த்தியினுடைய அந்த அவருக்கு அருள் பெற்று ஆட்சி பெற்று அதெல்லாம் அவர் இருக்கிற அந்த ஊர் எல்லையில் கால் தர்மபுரம் என்று இருக்குது வருக வருகன்னு இருக்கு போனவர் இப்படியே கால் வச்சார் தருமபுரம் அந்த எல்லை இப்படி குரல் சிவனானார் ஊரில் குறுகினேன் ஒரு மாத்திரையளவு என் பேரில் குறுகினேன் இலக்கணத்துக்கு இலக்கணம் சித்தாந்தத்துக்கு சித்தாந்தம் எப்படி தன் பையன் கூட கேட்பாங்க பாரு எப்படி சார் அந்த புலமை வந்ததுன்னு நான் நீ நானும் சென்னை பிரகலத்தில் படித்தது அவர் செந்திலாண்டன் பல்கலைக்கழகத்தில் படித்தவர் திருச்செந்தூர் முருகன் படித்தவர் செந்திலாந்தம் பல்கலைக்கழகம்ப்பா நான் நீ நானும் சென்னை பல்கலைக்கழகம்ப்பா உருப்படா பல்கலைக்கழகம் போட்டுது அப்படின்னு அது மாதிரி மிக இதெல்லாம் நீங்க சுவைத்து படிக்கணும்னு சொன்னா யார்த்தாலும் இது ஒரு மூணு ஆண்டு அது ஒரு மூணு ஆண்டு சீவே சீவே அல்லது இது ஒரு மணி நேரம் அது ஒரு மணி நேரம் ஆமா கொஞ்சம் அவசரப்பட்டோம்னா அதனால இது ஒரு மணி நேரம் அப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அது ஒரு மணி நேரம் அது படிச்சோம்னா சீவே சீவே என்னைக்கு இதெல்லாம் படிக்கணும் முருகா முருகா பிறவி வேறறுத்து என் குடிபுழுது ஆண்ட பிஞ்சகா என்னுடைய பிறவியை அப்படி வேறோடு அறுத்த இனி ஒரு பிறவி என்பது இல்லை திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவனடி சேர்ந்தார் சேராதா நீந்த போனாங்க பத்தாவது குரல்